வந்து அரைச்ச இடத்துல தேடும் வராது அரைச்ச இடத்துலன்னா ஜலத்தை வாரி அடிச்ச இடத்துலன்னு அர்த்தம் சாமான்யமா எடுக்கிறவன் என்ன நினைப்போம் இங்கே மணிபரசு விழுந்த இடத்துல தானே காரணம் அதை சொன்னான்னு போவான் அவனவனுக்கு எதிர்த்து மனசுல படுவதோ தானே படும் அப்படின்லாம் சொல்லுவானா மகான்கள் பேசுற பேச்சு ஜீவ கலை உண்டு அது சாஸ்திரார்த்தமா இருக்கும் அவ வேடிக்கையா சொன்னா கூட அது பெரிய தர்மமா நினைச்சுக்கும் லீலார்த்தமுக்கு எம்ப்ரூயு சதர்ம பரமஸ்மதான்னு மகான்கள் வாழ்க்கைனாலே சொன்னா அதுக்கு ஒரு உயிர் உண்டு ஆச்சாரியால் சொன்ன ஸ்லோகமும் இல்லையா அம்பாள் நேரம் வந்து நிற்கிறாள் ஹிருதயத்தை பார்த்தா அந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படியே வந்து அம்பாள் கண்ணுல மையம் நெத்தியில காஷ்மீர் குங்குமமும் கழுத்துல முக்தாகாரமும் வாக்குல தாம்பூலமும் தல பின்னலும் மூர்த்தியா அம்பாள் தரிசனம் கொடுக்கிறாள் இது மாதிரி இந்த தோற்றங்களை எல்லாம் நாம் படிச்சுக்கிட்டா எனவே தியான யோகம் நமக்கு தனியா தேவையில்லைன்னு தியான யோகமே நமக்கு தேவையில்லை அம்பாள் உள்ளேயே தெரிவு தெரிவது மட்டுமல்ல இந்திராதி தேவர்கள்லாம் வந்து நம்ம கூப்பிடுவார்கள் எங்க ஊருக்கு வா எங்க ஊருக்கு வான்னு சொல்லுவாளாம் ஆமா எங்க ஊர்ல வாருங்கள் நீங்கள் கூப்பிடுவாளாம் அப்படி கூப்பிட்டா அதுல ஆசை வச்சு விடாது என்ன பதஞ்சலி யோகசூத்திரத்துல இப்படி அம்பாளையோ பகவானையோ உள்ள பார்த்தா பாக்குறவாறு இந்திரன் கூப்பிடுவோம் வருணன் கூப்பிடுவோம் பிரம்மா கூப்பிடுவார் எல்லாரும் கூப்பிடுவார் கூப்பிட்டா சாந்தியோபனிமந்திரணே சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்காத்தில் ஆமா சங்கமும் சுயமும் ரெண்டையும் அடையாதே பற்றும் வைக்காதே அவர்கள் கூட்டத்திலே கருவத்தையும் அடைஞ்சு பெரிய கூட்டத்துல நேற்றுக்கு ராத்திரி இந்திரம் வந்து கூப்பிட்டார் நான் மாட்டேன் வருணம் வந்து கூப்பிட்டார் மாட்டேன் நீ சொல்லாதே சொல்ல மாட்டான் கூப்பிட்டான்னு கூப்பிடாதவன் தான் கூப்பிட்டான்னு போடுவான் அப்படிலாம் பிடிப்பன் என்ன பிரயோஜனம் அதில் எப்படி சொல்றதுலே உனக்கு அனிஷ்ட பிரசங்காது மறுபடியும் திரும்பி இந்த வந்து மன்னாடுவேன் அது அப்படியே உள்ள தெய்வத்தை பிடிச்சுட்டா தெய்வத்தையே பிடிச்சுன்னு அதுல இருந்து கிடைக்கிறதான ஐக்கியமான விவகாரத்துல போய் ஈடுபட்டு விடாது நீ இப்படி பதஞ்சலி யோகசூத்திரத்துல போய் சொல்லியிருக்காரு ஆண்கள்லாம் உள்ள சுவாமியை பாக்குறவாள் சுவாமியை பார்த்தேன்னோ பார்த்ததுனால தனக்கு கிடைச்ச ஒரு பலனையும் சொல்லிவிட மாட்டாள் சொன்னா அப்புறம் இப்படி போயிடுவது ஓட்டப்படத்துல வச்ச ஜலம் மாதிரி ஆயிடும் ஆனந்த அறி முதலிய தோற்றங்களே அவசியம் படிக்கணும் படிச்சா அம்பாள் உள்ள தெரியவள் பத்தொன்பது ஸ்லோகம் அது ஒரு ஒரு ஸ்லோகமும் அம்பாளை பார்த்து சொல்றாள் அம்மா ஒரு ஸ்லோகம் Yeah. வாத்துக்காரனுக்கு வாகனம் கழக்காளமாடு ஆகாரமோ காலக்கூட்ட விஷம் வஸ்திரமோ திக்கு பித்தனவர் அப்படி விஷயங்கள் என்ன தெரியுமா என்ன கல்ல வச்ச மகர குண்டலம் முக்தாகாரமா பாம்பு தண்ணி பாம்பை கண்டா கூட பயமா இருக்கு தண்ணி பாம்பு ஒன்றும் கடிச்சா கூட ஒண்ணும் இல்லை சுண்ணாம்பு போட்டா போயிடும் பாம்புன்னா பயமா இருக்கு புஜகநியோகமும் பூஷண விதி அவன் ஆபரண வரிசையோ பாம்புகள் நான் என்னமோ வாத்துக்காரன் அம்மா தூஷிச்சேன்னு சொன்னாதீங்க நினைக்காதீங்களோ ஒரு சன்னியாசியிலேருந்து சின்ன குழந்தை முத கொண்டு பரமேஸ்வரனுக்கு வாகனம் காலமாடு காலகூட்ட விஷம் ஆகாரம் திக்கு வஸ்திரம் ஸ்மசானம் விளையாடுற இடம் பாம்புகள் ஆபரணம்னு எல்லாருக்கும் தெரியும் உலகம் தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு குபேரன் பக்கத்துல வந்து கை கூப்பிக்கிண்டு யாருக்கு ஐஸ்வர்யத்தை வாரி கொடுக்க சொல்றீங்களோ கொடுக்குறேங்கிறான் அடிமாதி சித்திகள் கை கூப்பிண்டு நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ செய்யறேன்னு சொல்லி கை கூப்பி நிற்கிறது இத்தனை பெருமை பரமேஸ்வரனுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க மாலையிட்ட பெருமை அம்மா நாளாகும் சமக்ரா பாதங்களை எல்லாம் காலன் அப்படியே காக்கா பூவ கொத்தரா போல கொத்தி பண்றான் அப்படி குத்திக்கிட்டு போயிட்டு இருக்கார் இப்படி போயிட்டு இருக்கிறத பார்த்தும் பகவான உபாசிக்காம ஜீவன் இருக்கானே இதான் ஆச்சரியம் சொன்னார் அது என்ன சத்தியம் கேட்டேன் வாத்தியம் வந்திருக்கோன்னு கேட்டேன் நான் ரொம்ப அவசரமா வந்தேன் நான் வாத்தியம் கொண்டு தான் நீ வாய்ச்சிட்டு தான் போவேன் வளையும் பார்க்கணும்னு வந்தேன்னு சொன்னார் ஏதோ காரியமா வந்தேன்னு சொன்னார் அது மாதிரி வாத்தியம் வந்திருக்கோன்னு கேட்டாள் அம்பாள் இன்னைக்கு வந்ததால ஞாபகம் வந்து நல்ல பக்தனவா ரொம்ப பக்தி ராமாயண ஆள் வாஷன் இருக்கா குடவாசல்ல நாலு மணி ஊர்வலம் மணிதான் வாஷன் ஒரு தந்தி வந்தது அவர் தந்தி வந்ததுன்னு எல்லாரும் கவலைப்பட்டா நல்ல காரியத்துல வாத்தியம் வாடிக்கிறவங்க தந்தி தப்பாவா பிரிச்சு பார்த்தா திருவாடுதுற ஆதீனத்துல எங்க ஆஸ்தானம் வித்வானா இன்னைக்கு ராத்திரியே வந்து ஒப்புத்துக்கணும்னு வந்துருக்கு ரொம்ப சொல்லணும் நான் வந்த போதெல்லாம் எனக்கு க்ஷேமம் அப்படி சொல்லி நல்ல வாத்தியம் அப்படி சொல்ற வழக்கம் மாதிரி வாத்தியம் வந்திருக்கான்னு அம்பாள சரஸ்வதியை காட்டாளா கொண்டு வந்திருக்கேன் நாடா இந்த சதசியில வாசிக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன் நாடா வாசி நாட் வாசிச்சா இங்க வாசிக்கிற போது எதை வாசிக்கிறது அங்க போய் வாசிக்கிற போது ஒன்னா வந்தானே என்ன பாடுவது அந்த பாட்டை பாடுவலா அதெல்லாம் நம்ம ஊர்ல பாடுற பாட்டுன்னா அம்பாள் சந்திசீலம் அனுப்பி போய் எப்படி வாசிக்கலாமோ விபஞ்சாகயந்தி விவிதமபதாரம் பசுபதே त्वयारब्धे वक्तुम् चलितशिरसाधुवचने பரமேஸ்வரனுடைய மகிமையை மெட்டா எழுதியிருக்காளா பரமேஸ்வரன் திரிபுரசம்ஹாரம் பண்ணின வைபவம் பார்வதி விவாகம் பண்ணிட்ட கல்யாணம் பண்ணிட்ட வைபவம் எல்லாத்தையும் மெஸ்டா போட்டு ஆமா மீனாட்சி விவாகம் பண்ணிட்ட வைபவம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரா பிரகாசிச்ச வைபவம் இது எல்லாத்தையும் மெட்டா போட்டு கிருத்தியா சரஸ்வதி மீனையில வாசிச்சாளாம் அம்பாளுக்கே தன் கல்யாணத்தையும் தன் நாதனுடைய சரித்திரத்தையும் காட்டது வீணையில அழகான நாதத்துல ஞானம் பண்ணினோடனே சந்தோஷம் தாங்காம தலையாட்டி வேஷ் வேஷ்னாலாம் வேஷ்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல சாது சாதுன்னு அர்த்தம் चैतशिरसा சாதுவதனே சாதுவச்சனம் சொல்வதற்காக சாதுன்னு ஆரம்பிக்கிறதுக்காக சான்னு ஆரம்பிச்சாளாம் அம்பாள் இந்த சான்னு ஆரம்பிச்ச இந்த சப்தஸ்வரத்துல முதல்ல உள்ள இந்த சா இருக்கேன் அதுவும் ஆயுதானது அது அது என்னாச்சு அந்த துவனின் நாள் இந்த வீணாநாதத்தை அம்மி இப்படித்தான் உடனே சரஸ்வதி என்ன பண்ணினான் சொல்லாம ஒரே போட்டு கட்டி வீணை அண்ணன் வச்சுட்டு அம்பாள் பேச்ச காட்டாளாம் சலித சிரசாபுவதனே அபலவிதந்திரீகலனவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுடயதி சோழே ஓலம்னு வீணைக்கு போடுற உரைக்கு பேரு வீணைக்கு போடும் பாவாடை உண்ட ஒரு உரை அதற்கு பேர் அதை போட்டு கட்டி கட்டி வச்சுப்பாளா சரஸ்வதி இந்த சவுந்தர நகரி இது இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிச்சா வாக்குல மதுரமான துணியோட கூட கானங்கள்லாம் வருமா சங்கீத வித்த வருமா அது இப்படி போய் பலன் சொல்லியிருக்காது ஆச்சாரியா அப்படி அம்பாளுடைய பெருமை அஞ்ஞாதிஷம் அவள் பேச்சு வீணா நாதத்தை அப்படி கச்சப்பீன் கச்சப்பின்னு பேரு சரஸ்வதியினுடைய வீணைக்கு தனிப்பேர் என்ன அவன் அது தனியான வீணை அந்த வீணை மாதிரி வீணை கிடையாது அப்படி வீட்டில்னா சௌடையா வீட்டில் தனியா இருக்கு பாருங்க இருபத்தோரு தம்பி அது மாதிரி இது தனி சரஸ்வதியினுடைய வீணை அந்த வீணைக்கு கச்சபின்னு பேரு அது அப்படியே அம்பாளுடைய வாக்கில் இருந்து வர சொல்லு இந்த நாதத்தை அம்பிப்பிடுமா அப்படிப்பட்ட சொல்லுன்னு ஒரு அர்ச்சனை லலிதா சாஸ்திரநாமத்திலே இந்த அர்ச்சனையெல்லாம் பண்ற போது மனசுக்கு அப்படியே வாங்கி வாங்கின்னு பண்ணணும் அவன் எல்லாம் சக்கர பொங்கல் சாப்பிட்றவன் அதுல அட்சை திராட்சை இதை கடிச்சு அழகா சாப்பிடுவான் சிலம் அப்படி புகையில போடுறோம் முழுங்குவோம் இவனுக்கு சக்கரமங்கல் என்னதுக்கு புளி உப்புமா பண்ணா போறோம் நெஞ்சில் அப்படியே முழுங்குறவனுக்கு புளி உப்புமான்னு ஒண்ணும் போனா போனம்மா புளிச்ச மோரு அவிஞ்ச மிளகா அசட்ட அம்மா பண்றது எல்லாம் சொல்லிட்டு பண்ணி போட்டா அவன் பாட்டு தங்குறான் அவனுக்கு என்ன என்னன்னு தெரியாம தங்குறவனுக்கு எப்படி இருந்தான் என்ன லலிதா சாஸ்திரம் அப்படியே அர்ச்சனைக்கு அர்ச்சனை அம்பாளை அப்படியே உள்ள பார்த்துக்கிட்டு அது ஜபிக்க வேண்டிய ஒரு பெரிய உத்தமமான நாம அது அப்படி சொல்லிண்டே வந்தா அது மாதிரி வந்துவிடும் பல ஜென்மா ஆகணும் ஒரே ஜென்மாவில் அப்படி கிடைச்சி விடுமா வரும்னு அப்படி சப்தத்தை சொல்லி சொல்லி கடைசியில் அர்த்தத்தை ருச்சிச்சு ருச்சிச்சு அந்த பொருளை அனுபவிச்சு அனுபவிச்சு அப்புறம் அனுபவிச்சு அனுபவிச்சு அதுல இருந்து பொருளாக ஆகி ஆகி அப்படி இல்லாம் இது நம்ம தேசத்து வழக்கம் நம்ம நம்ம தேசம் சொன்னால் ஆஹாஹா என் பண்ணம்னா எங்க பார்த்தாலும் மார்க்கே மார்க்கே ஜாயத்தே சாது சங்கா சங்கே சங்கே சூயதே கிருஷ்ணகீர்த்தி கீர்த்தௌ கீர்த்தௌ ஜோததே கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தௌ மூர்த்தௌ ஜாயத்தே பிரம்மசங்கா பத்தி பேசுற மகான்களா வழியில் ரோடல்ல மார்க்கே மார்க்கே ஜாயத்தே சாது சங்க சாதுக்கள் பத்து பேர் நின்று அங்க போனா என்ன வரும் பேச்சா பேசுடா அவன் வீச்சில பத்து சாதுக்கள் நின்னா வரும் பேச்சா பேசுவா ஏதா அசடலா இருந்தா சுடல் வாங்கி தந்துருப்பான் சங்கே சங்கே சூயத்தே கிருஷ்ணகீர்த்தி சுண்டல் எனக்கு என்னமா தெரிஞ்சதுன்னு நினைக்காதீங்க நான் வாங்கி தங்கங்க இல்ல செஞ்சு அவளை பாக்குறேனும் இல்லையா அப்படியே கார்ல போறபோது அப்படியே தங்குறான் அர்ச்சனை பண்ணிக்கிறா போல பண்ணிக்கிறான் சுண்டல் விக்கிரவன் என்னமா இருக்கான் தெரியுமா விஷ்ணுஜியும் பூஜியும் சுந்தரவன் அப்படி இல்லைன்னு பண்றவன் என்ன இருக்கான் சங்கே சங்கே சூயத்தே கிருஷ்ணகீர்த்தி கோபாலனை பத்தி பேசுறாளா கூட்டத்து கூட்டம் அப்படி கோபாலனை பத்தி பேசுறத காட்டா என்ன ஆறுதுன்னா சுவாமி உள்ள கிருஷ்ணமூர்த்தி தெரியுதா நம்ம தேசத்தை வந்து பார்த்துவிட்டு கவிகள்லாம் அப்படி பரதகண்டத்தை வர்ணிச்சாள் சாது சங்கம் மகான்களுடைய சங்கம் என்ன பண்ணும் சகல க்ஷேமத்தையும் கொடுத்து விடும் எல்லா தேவத்திற்கும் மேற்பட்ட தேவத்தை அம்பாள்னு தேவி பாகவதத்துல சொல்றாள் அதற்கு என்ன காரணம்னா சர்வ தேவதைகளுடைய சக்தி தேஜஸால நிர்மிதமான மூர்த்தி அது அம்பாள் அதனாலதான் பெருமை அதனால விஷ்ணுவை பூஜிச்ச புண்ணியம் சிவனை பூஜிச்ச புண்ணியம் பிரம்மாவை பூஜிச்ச புண்ணியம் குபேரனை பூஜிச்ச புண்ணியம் ஸ்கந்தனை பூஜிச்ச புண்ணியம் எல்லா புண்ணியமும் கிடைக்கிறது அம்பாள் ஆராதிச்சா அதனாலதான் அம்பாள் உபாசகாலுக்கு தனிச்சிறப்பு தனியான பெருமை யுக்தாஸ்தேன தே தூதா காணலாம் பார்த்தா பதினெட்டு கைகளோட இன்னும் ஆயிரக்கணக்கான கைகளோட இந்திராதி தேவர்களுடைய ஆயுஷத்தோட திவ்ய சௌந்தரியத்தோட அம்பாள் பிரகாசிக்கிறாள் அஷ்டாதசபுஜாம் திவ்யா சர்வா ஆகணும்னு சொன்ன வாத்தியாயர் சொல்றார் மூக்கு குங்குமம் வேண்டுமா மஞ்சள் தடவிக்கணுமா கார்பாசகஞ்ச தாம்பூரஞ்ச தாம்பூரம் மங்கல்யாபரணம் ததா எத்தனை போட்டுக்கணுமா நித்தியம் மஞ்சள் பூசிக்கணுமா மையிட்டுக்கணுமா என்ன கண்ணுல சில தோஷங்கள் இருக்க அது போகணுங்கிறார் திருஷ்டியை கொடுக்கக்கூடிய தோஷம் திருஷ்டி தோஷத்தை புருஷனுக்கு அவளே ஆகாரம் போடுவாள் அவன் ஐம்பது அறுபது வீட்டுக்கு திம்பான் அவளே அண்ணன் போய் சிரிப்பாரு எதுக்கு உதம் மாதிரி தின்கிறதே செய்யும் பார்க்க பார்க்க தின்கிறதுன்னு அண்ணன் போய் கருத்துன்னு சிரிப்பாரு சரி கண்ணால பார்த்து தானே சிரிக்கிறா வயத்த குடையும் அவனுக்கு அதெல்லாம் இல்லாம இருக்க மயிட்டுண்டா ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லை இவனுக்கு தான் ஒரு வீட்லயும் தங்க முடியலையே இந்திரவனை பத்தி ஹரித்ரான் கஜலம் செய்வ குங்குமம் ததா கூட்பாசகஞ்ச தாம்பூரம் மங்கல்யாபரணாச்ச ശേഷസംസ്കാരവതി ഭർത്തുരായുഷ്യമിച്ഛന്തി വിഷയേന്ന പതി വിഷയേന്ന பதிவிரதான்னு விட்டார் இவர் துவேஷம் வருமா மூக்குத்தி வாண்டாம்னு தோணுமா காதல தோட்டு போ தோடு போட்டுண்டா வக்கம்னு தோணுமா குங்குமம் விட்டுண்டா அது குறைச்சல்னு தோணுமா அப்படி எல்லாம் தோணும் வெத்தலை போட்டுக்கொண்டா அது பல்லு வந்து செவந்து போடுவான் வெளுப்பா வச்சுருந்தா என்ன அதனால என்ன உனக்கு பல்லே விழுந்துடுமே அப்புறம் தாம்பூலம் இல்லைன்னா சுண்ணாம்பு சரலைன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லை சாத்த சாதம் ஜெரிக்காது அப்புறம் இனிமே அதை சாப்பிடு இந்த இதை சாப்பிடுன்னு டாக்டர் கொடுப்போம் சுண்ணாம்பு பண்ண மருந்த அதெல்லாம் இல்லாம தாம்பூல காரணம் இதெல்லாம் கலி தோஷம் பாருங்க சுமந்திரி விதத்துல போட மாட்டேங்கிறா கல்யாண மண்டபம் விதத்துல போட மாட்டேங்கிறான் பிரம்மச்சாரி போட்டுக்கிறான் சன்னியாசி எடுக்கிறார் வீட்டுக்குன்னு வந்த உடனே வெத்தலையை அவர் சாப்பிட்றாரு பிரம்மச்சாரி போட்டுக்கிறான் ஆறு போட்டுக்கணுமா அவன் போட்டுக்க மாட்டேங்கிறாள் எல்லாம் போட்டுக்கணுமா மூக்குத்தி ரொம்ப அவசியமா நவிக்க ரொம்ப அவசியமா இது ஆறு அத்தியாயமாக சொல்றார் மகர்ஷி காமசாஸ்திரம் எழுதிக்கார் அந்த புத்தகத்தை இப்போ பம்பாயில இருந்து கேட்டா கொடுக்க மாட்டானே ஆறாவது எங்களை போன வித்வான்கள் கைவிட்டு போட்டு கொடுத்தா தான் இப்போ கொடுக்குறான் அந்த புத்தகத்தை ஏன்னா அந்த காமத்தை பத்தி சொல்லி இருக்கு இப்போ இருக்கிறதுல இதுவரை நாம் வர கலைப்பு உண்டவா அந்த புஸ்தகத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் சில மருந்து டாக்டர் எழுதி கொடுத்தா தான் கொடுக்குறான் பாருங்க அது மாதிரி இந்த புஸ்தகத்தை கொடுக்கறது இல்லையா வியாபாரத்துக்காக போடல அது மாதிரி இதெல்லாம் வந்து அவசியம் தரிச்சுக்கணுமா இத்தனையும் அம்பாள் தரிச்சுன்னு வந்தாளா லோகக்ஷேமார்த்தமாய் உலகத்துக்கு தெரியணும் ஆமா ஸ்ரீகள் இது மாதிரி சர்வலட்சண சம்பன்ன பார்த்தாளாம் பார்த்த உடனே நடுநடுங்கி திரும்பி ஓடி போட்டாளாம் நமாதுரீசா திவ்யோ ஐம்பத்தேழு வாக்குனால சொன்னா சொன்னபடி நடப்பார் அத்தனமேரி அது ஒரு பெரிய பெருமை அதனாலதான் அவர் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் மங்களமா நடக்கிறது சரியா நடக்கிறது மகிஷாசுரத்துல போய் தூத்தாள் பார்த்துட்டு சொன்னாலும் அம்பாளுடைய வைபவத்தை இப்படி ஒரு ஸ்திரீய உலகத்துல பார்த்திருக்க முடியாது சர்வரத்னோபிதா ஆயுதரா சர்வாயுதங்களையாள் அஷ்டாதசகரான பதினெட்டு கைகள் அதற்கு பின்பு ஆயிரக்கணக்கான கைகள் அந்த கைகள் எல்லாம் ஒரே ஆயுதமாக்கம் சாதாரியும் லட்சதே மதகர்விதாதம் குருதேனாரி லட்சதே மதகர்விதா உலகத்தெல்லாம் பயப்பட முடியாது போடுறாள் மதத்தால் ரொம்ப கர்விசையா இருக்காள் நல்ல யௌவனம் அபாரமான கர்வம் ரொம்ப கொழுப்படைஞ்சிருக்காள் அவளை கண்டாலே பயமா இருக்கு அந்தரிக்ஷத்துல ஆகாசத்துல இருந்து தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள் அந்தரிக்ஷத்திலா தேவா காப்பாத்துற விஷயத்துல இப்படி போய் சொல்ற ஸ்தோத்திரம் பூரும் பூஜா கோட்டி சமம் ஸ்தோத்திரம் கோட்டி பூஜை சமானம் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு தடவை அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணினா ஸ்தோத்திர கோட்டி சமம் ஜப கோட்டி ஸ்தோத்திரம் பண்ணினா ஏதோ அது ஒரு ஜபம் ஒரு நாளைக்கு ஜபிச்சா ஜப கோட்டி சமம் தியானம் கோட்டி ஆவர்த்தி ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுவதும் ஒரு நிமிஷம் அப்படி அம்பாள உள்ள தியானம் பண்ணுவதும் சமானம் தியான கோட்டி சமூலயா எத்தனையோ கோடி நாள் தியானம் பண்ணி உள்ள பாத்திரத்தை ஒரு நிமிஷம் அப்படியே லயிச்சு போய் மனோவிருத்திக்கு விரோதம் வந்து நான் உள்ள பார்க்கிறேன் ஒத்துருக்கும் பதில் சொல்ல முடியல நர்சீரன் அந்த சரக்கு அவன் தலைவன் அப்படியே அனுபவம் அவனை தெரியாது அவன் இருக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறார் பாண்டியன் என்ன ஒரு கேள்வ கேட்டான் கேசபா பாரத்துல இருக்கிற வாசனை இருக்கு இது வந்து இயற்கையான வாசனையா செயற்கை வாசனையா என்று கேட்டார் எல்லாரும் வந்து சேர்க்க வாசனைன்னு புஷ்பம் கிருஷ்ணம் பக்தா எல்லாம் ஒண்ணு தலையில வைக்கிறார் தேவதைகள் எல்லாம் பூஜை பண்றாள் புஷ்பத்தை கொண்டு வந்து ராத்திரியிலே மீனாட்சியே அதனால வாசனை இயற்கையா கேசவாரத்துக்கு வாசனை எதுவும் கிடையாது முட்டாள் ஒரு குருக்கள் பையன் அம்பாள மீனாட்சியை பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன் அம்பாள்கிட்ட நித்தியம் நமஸ்காரம் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகணும் பணம் இல்லை அம்மா நீ தான் பணம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கின்றதே என்ன அம்பாளையும் பரமேஸ்வரனையும் சுந்தரேஸ்வரனையும் சுவாமி பார்த்தா ஒரு நல்ல பக்தியோட பூஜை பண்றான் நான் ஒன்னு வீதி கொடுக்குறேன் வீட்டுல நீ சொன்னா போல போய் சொல்லு சபையில தங்க கட்டி வாங்கி விடலாம்ல அவங்க அங்கே இருந்து வந்தான் ஜானாசி புஷ்பகந்தானி பிரமரத்வம் பிரூஹி தத்துவத்தோ மேத்யா தேவியா கேசகலாபே கிம் கந்தா இது ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தாய் ஏ வண்டே நீ எத்தனையோ தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் முகர்ந்து பார்த்திருக்கே எங்க அம்மா மீனாட்சியினுடைய தலையில இருக்கும் வாசனையும் பார்த்திருக்கியே இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் உனக்கு நன்கு தெரியலையா இது இந்த ஊர்ல இருக்கிற பூ வாசனை இல்லை அது தேவலோகத்துல இருக்கிற பூ வாசனை அல்ல இயற்கையாக அவளுடைய பிறப்பிலேயே ஏற்பட்ட வாசனை என்பது உனக்கு தெரியலையா ஒரு ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தார் இதை போய் சொன்னா எங்க பையன் நான் தப்பு போடான்னு நற்கீரம் அதுக்கு மேல இவன் சொல்ல தெரியல சொல்லி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சாதம் எத்தனை நாள் இருக்கும் அதுக்கு மேல இவன் சொல்ல தெரியல மறுபடியும் போய் சுவாமிகிட்ட போய் காட்டான் ஓடாபா அஷடே இனிமே நானே நான் சுவாமி அவரே கழவரா கை ஊனிண்டேன் ரொம்ப வேகம் இந்த கிழமை பஞ்சாட்சத்தை சபைக்கு வந்தார் பெரியவர்னு வந்த உடனே நமஸ்கரிச்சு ஆரோ பெரியவரும் வயசானவரும் நமஸ்காரம் பண்ணி உட்காந்து வச்சார் உடனே இந்த அம்பாளுக்கு உடைய கேசபாரத்தில் இருக்கிற வாசனை இயற்கையான வாசனை சேர்க்க வாசனை உலகத்தில் உள்ள பெண்களுக்குத்தான் சேர்க்க வாசனையை நிமித்து அவள் வந்து அயோனியவள் அவளுக்கு வந்து இயற்கையான வாசனை அவளுடைய கேசபாரத்திலேன்னு சொன்னார் எல்லாம் இல்லையே தப்பு நற்கீரன் நான் ஆறு தெரியுமா இருந்தார் அழகா நீ ஆறா இருந்தா எனக்கு என்ன தெரியுமா மூணாவது கண்ணை திறந்து விடுவேன் மூணாவது கண்ணை திறப்பேன் உடம்பு மூக்க நீ கண்ணா பண்ணிருந்தாலும் குத்தம் குத்தம் தான் நீ மூணாவது தான் திறப்பேனே உடம்பு மூக்க கண்ணா பண்ணிக்கோ தர குத்தம் குத்தம் தான் உடனே மூணாவது கண்ணை திறந்த ஒரு புரி பரட்டுது உடனே என்ன பண்ணினாலும் நற்கீரன்னா நீ இப்படியா பண்ணினே என்னன்னா எங்க அம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி நான் கரையாதேன் பாருன்னா அப்படின்னு புழு துதிக்கிறா போல இந்த இந்த துளி அந்த புலி பரப்பத்திலிருந்து அப்படியே புஷ்கரணி இருக்கேன் அந்த பொத்தா பொய்த்தாமரை அந்த பொண்ணு அதுல போய் விழுந்துட்டான் சுருண்டு விழகுதே பாட ஸ்தோத்திரம் பண்ணினாரோ காளிதாசன் சொன்ன ஸ்தோத்திரத்தை இத சுகவாணிம் வீணாசுகீம் நதகீம் நமாமி சர்வாணீம் கமலஜகாந்தரசாகரகமலாம் கரையுகள விகிருத கமலாம் விமலாம் கமலாங்கூட சகல கலாம் ஸ்தோத்திரத்தை சொன்ன அம்பாள் வந்து காப்பாத்திவிட்டாள் நற்கேசனை ரட்சிச்சு அப்படி அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணினா போதும் அவன் சிவாபச்சாரத்தால வந்த கஷ்டம் கூட நீங்கி அவன் தெய்வத்தால ஏற்பட்ட ஒரு கோபங்கள்லாம் கூட நீங்கி போயிடும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே அதனால அம்மாவுக்கு தனிச்சிறப்பு அம்பாளுக்கு தனிச்சிறப்பு அவருடைய அர்ச்சனை முழுக்க அப்படித்தான் அமைஞ்சிருக்கு லலிதா பாஸ்கர் பாஸ்கரராய ரொம்ப அழகா ஒரு ஒரு அர்ச்சனைக்கும் அர்த்தம் எழுதியிருக்காள் அம்பாளுடைய அனுகிரகத்தை ஒரு அடையணும் அம்பாளை பூஜை பண்ணணும் யாரால எப்படி எப்படி பூஜை பண்ண முடியுமோ அப்படி எப்படி பண்ணலாம் தீபத்துல பண்ணலாம் பட்டத்துல பண்ணலாம் கலசத்துல பண்ணலாம் சுமங்கலத்துல பண்ணலாம் சந்திர மண்டலத்துல பண்ணலாம் எங்க வேண்டுமானாலும் பண்ணலாம் யந்திரங்கள் வச்சு பண்ணலாம் அது அவர்களுடைய சக்திக்கு தக்கவாது இப்படி யந்திரங்கள்லாம் ஆத்துல வாங்கி வச்சு ஒன்றும் நைவேத்தியம் இல்லாம பூஜை இல்லாம நினைச்சன்னைக்கு பண்றது நினைச்சன்னைக்கு பாக்குறது அப்படி வச்சுக்கூடாது அது நம்ம நியமேன கட்டாயம் பூஜிச்சுதான் ஆகணும்னு அது மாதிரி ஒரு வருஷம் வச்சுக்கிட்டா அப்படி பூஜை பண்ணணும் பூஜிச்சா சகலக்ஷேமத்தையும் அம்பாள் கொடுப்பேன் அம்பாளால கிடைக்கக்கூடாத லாபமே இல்லை ஒரு கையே விடமாட்டாள் அவளை போய் ரட்சிச்சா நம்ம மனோ வேகத்துக்கு தகுந்தபடி அவளை அனுகிரகம் பண்ணுவேன் பராசக்தியை தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் போய் கொண்டாடுறான் தூசம்லாம் மகிஷாசனிடத்துல இது மாதிரி ஒரு ஸ்திரீ உலகத்துல பார்த்ததில்லே அபாரமான ரூபம் அபாரமான காம்பீரியம் அவளை நிற்க ஒருவராலே முடியாது மதகர்வித்தியாக கலங்கிறாள் உடம்பு மூக்க ஒரே கைகள் கைகள் மூக்க ஒரே ஆயுதம் இந்திராதி தேவர்களுடைய ஆயுதம் ஆகாசத்துல இருந்து தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள் ஸ்தோத்திரத்தை கேட்டு அம்பாள் ஆனந்த சமுத்திரத்துல மத்தினையா இருக்காள் அந்தரிக்ஷஸ்திதேவா போனான் யுத்தத்துக்காக அங்கிருந்து வந்த அம்பாள நீ தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னான் அதுக்கு ஒரு கதவு வர சொன்னான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு ஊத்தி சொன்னாளா ஒரு பேர் பாதித்துல கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா அம்மா சொல்ற போது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் நாளா அது என்னாச்சுன்னா அப்புறம் ஒரு பயனும் அவளை பண்ணிக்க மாட்டேன்னு இந்த கதையை எங்கேயோ அந்த பையன் தெரிஞ்சிருக்கேன் அது ரொம்ப வாஸ்தவம் அவன் சில கூட அப்படி கல்யாணமா இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாங்கிற மாதிரி அந்த எல்லாம் அப்புறம் கணபதி கல்யாணத்தை போதுதான் கல்யாணம் அவன் சொன்னா இப்ப என்னங்கிறது வேலை ஆட்டம்ங்கிறது வேலையானா ஆகட்டும் ஆகட்டும்ங்கிறது பர்மனன்ட் ஆனா ப்ரமோஷன் ஆகட்டும்ங்கிறது ப்ரமோஷன் ஆனா ஷத்தா பிழைக்கும் உனக்கு அப்புறம் கல்யாணமா சஷ்டி பூர்த்தி அப்புறம் கல்யாணம் அப்படிங்கிறது அப்புறம் இப்படி நாளை உச்சி உச்சி போடுறான் தலை நினைச்சு போறது கண்ணாடி போட்டுக்கிறான் பேனா எடுத்தா கை ஆடுறது தூதை ரேகை தினகரபுவான பூவான ஆடுறது கண்ணு இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே கல்யாணமா அப்புறம் இனிமே தூத்து இது எம தூத்தாள்லாம் வந்து கூப்பிட்டு இருக்காரு பரப்படி பரப்படி கலப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு இனிமே நீ அப்புறம் கல்யாணம் காட்சியது உனக்கு அது மாதிரி சொன்னால் சுசூடி ஸ்வேதமானே கப்பமானே கராகிரே சற்றுஷ்யந்தே ஜலசி ஸ்வஸ்ருணி ஸ்வேதமானே சீதத்யங்கே மனசி கருஷே கப்பமானே கராகிரே தினகரபோம சஸ்வதுத்தோத்தியமான யமதூத்தாளாய் வாழா நம்ம கான்ட்ராக்ட் வர்றது தலை நிறைக்கிறது கை ஆடுறது பல் ஆடி போறது இதெல்லாம் என்னன்னா யமதூத்தாள் என்னதுக்காக ஞாபகம் வச்சுக்கோ பரமேஸ்வரன் ஆராதி அம்பாளை நமஸ்காரம் பண்ணு அம்பாளுடைய மந்திரத்தை ஜபி அவனுக்கு ஒரு ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போறதுக்கு ஜாக்கிரதே ஜாக்கிரதேன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறதா அப்பவும் என்ன பண்றான்னா டாக்டர்கிட்ட போய் கேட்கறானா புதுஷா ஏதாவது அமெரிக்காவில இருந்து மருந்து வந்திருக்கா கழுத்தனத்தை போக்குறதுக்குன்னு கேக்குறானா பிராத்தும் தேகம் டாக்டர் வந்தா முதல்ல எனக்கு சொல்லுவோம் என்னன்னா சிட்டுக்குருவி லேகியம் குருவியை பொண்ணு இவன் நல்லா இருக்கணுமாம்னே நல்லா இருக்கணும் குரங்கு சத்தம் எடுத்துன்னு ஒருத்தர் வைத்தியம் பண்ணிட்டார் கல்கத்தாவில் குரங்களுடைய சக்தி எடுத்தா அது ஒரு கல்பம்னு சொல்லிவிட்டு கழத்தனம் போயிடும் தீர்காயுஷா இருக்கலாம் ரொம்ப நாள் இருக்கலாம் தான் அதை இன்ஜெக்ட் பண்ண உடனே கழத்தனம் போயிடுது அதுல இருந்து நாளாக என்ன ஆயிடுச்சு அவரே குரங்காட்டம் ஆயிட்டாருன்னு நம்ம ஆத்துல போட்டு வெட்டுக்குன்னு விழுந்து பிடுங்குறார் பல்லால என்னன்னு கேட்டா எனக்கு தெரியலையேங்கிறார் அப்புறம் நீங்க என்ன பண்றது ஆற பத்னி மேல விழுந்து கொடுங்கிறார் பையனை கடிக்கிறார் கையை கடிக்கிறார் அப்புறம் அவர் எங்க உண்டு விடுவோம் சொல்லுங்க காட்டுல உண்டு விட வேண்டியது அவரை அது மாதிரி ஆயிட்டுன்னு அப்படிதான் ஆகும் சொன்னாலாம் அம்பாள் சொன்னால் மகிஷாசுரன் நேரம் வந்தால் நீ எனக்கு கல்யாணத்துக்கு உபதேசம் பண்ண நீ பிழைச்சி போகணும்னு எண்ணம் இருந்தா பாதாளத்துக்கு போயிடு உங்க ஊருக்கு போயிடு இங்க இருக்காது பாதாளத்துக்கும் ஊருக்கு போனாலாம் மந்தாத்மங்கச்சபாதாரம் ഒരാളെയും അഹം മണ്ണിവിട്ട് നാൻ മണിദ്വീപുക്ക് പറക്കൂടുവേൻ പറക്കൂടും நான் எதற்கு இன்னைக்கு மட்டும் நினைச்சாலே சாதுக்களுக்கு ஏதாவது கண்கலங்க முடியா நீ நீயோ உன் போன்றவர்களோ பண்ற போதெல்லாம் நான் வருவேன் நாளாம் துக்கம் சதா ஜலக்ஷாத்தம் ஜெய வந்தாவுடனே தேகத்தோடு நான் வருவேன் எனக்கு ஜென்மா கிடையாது எனக்கு தேகம் கிடையாது ரூபம் கிடையாது அனுரூபம் ரூபம் கிடையாது பிறப்பு கிடையாது ஆனாலும் சாதாரணமாக வரையின் நாளாம் சுரா விதிதை நிச்சிதம் தப்பிப்பதற்காக இம்மாதிரி வருகிறேன் தெரிஞ்சு கொள்ளும் நாளாம் மகிஷாசுரனை பார்த்து சுராண நிச்சிதம் ரவிதானி பிரார்த்திதாம் சொல்றேன் தேவர்கள் வேண்டினால் ஆபத்து வந்திருக்கு மகிஷனுடைய உபதிரவம் பொறுக்கலன்னு அதுக்காக வந்திருக்கேன் ஒன்னு ஒழிக்க வந்திருக்கேன் நாளாம் சத்தியம் பிரவீமிதானி பிராச்சிதாந்துரைக்கில சர்வாஜுத்யஸ்வவாகச்ச பாதாளமதுராலயம் யுத்தம் பண்ணுவதாருன்னாவா இல்லாமனா நீ இருக்கிற இடத்துக்கு பாதாளத்துக்கு போய் இந்த பக்கத்துல இருக்கக்கூடாது தேவலோகத்தை இனிமே கிட்ட போகக்கூடாது പുറപ്പെടുന്നോളം തസ്മാജസ്വരാഗച്ച ഒന്നും വധം വന്നാമൂടമാറ്റം ചെയ്യുന്ന നാളാം സത്യമേ തർദ്രവീ மகிஷாசுரனுக்கும் அபாரமான யுத்தம் ஆரம்பமாயிட்டு ஆரம்பமான என்ன பயப்பிரதம் உலகங்கள்லாம் பார்த்து பயப்பட முடியாத மகா யுத்தம் ஆரம்பமாயிட்டான் இந்த சந்தர்ப்பத்துல துர்தரன் சொல்லி ஒரு அசுரன் மகிஷாசுரனை சேர்ந்தவன் அவன் ஓடி வந்து யுத்தத்துக்கு வந்தான் முதலிய ரத்த பீஜன் முதலிய அசுராள்லாம் இங்க வதம் பண்றாள் பேரெல்லாம் இந்த மகிஷாசுரமத்தின் ஸ்தோத்திரத்துல வருது எல்லாம் தேவி பாகவதத்தில் உள்ள அசுராள் தேவி பாகவதத்தில் உள்ள மந்திரம் மந்திரசாஸ்திரங்கள்ல உள்ள மந்திரங்கள்லாம் இந்த மகிஷாசுரமத்தின் ஸ்தோத்திரத்துல இருக்கு அதனால அந்த ஸ்தோத்திரம் ஜபிக்கிற இடத்துல எல்லாம் பயம் இருக்காது சத்ருக்களுடைய பாதை இருக்காது மனக்கவலை இருக்காது அம்பாளுடைய அனுகிரகத்தால்தான் மனக்கவலை நீங்கணும் வேற எந்த தேவதையாலையும் இது முடியவே முடியாது ஏன்னா மனசுக்கு காரகன் சந்திரன் சந்திரன் வந்து அம்பாளுடைய கோயில் சந்திரமண்டலத்துல மகன்கள் பூஜை பண்ணுவாள் அப்படிப்பட்ட அம்பாளுடைய பிரசாதம் இருந்தா மனசு நிர்மலமா இருக்கும் அதுதான் வேண்டும் உலகத்துல மனசாந்தி தான் முன்னாள்ல வயது முதிர்ந்து ஒரு கழவரை போய் சௌக்கியமானு காட்டா சந்தோஷமா இருக்கேன் ஒரு குறவில்லை அவன் முழு பாக்க போட்டு கடிக்கணும் இந்த நாள் பையனுக்கு ரெண்டு சூட கொடுத்தா தங்க முடியல ஷீல்டேன்னு ஒரு பட்சம் அது இந்த நாள் பொண்ணு கொடுக்க மட்டும் தெரியாதுன்னு அதை கொடுத்தா கடிச்சு திங்க இந்த நாள் பையனுக்கு சக்தி இல்லை அது மாதிரி இருக்கான் கழவரை காட்டா ஒரு குறவில்லையே சௌக்கியமா இருக்கேன் என் பேரனுக்கு பேரம் பிறந்து சீமந்தம் நீங்க வரணுங்கிறான் நான் சௌக்கியமானு காட்டுறதுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுற நல்ல எண்ணி மேலே இருபத்தி ரெண்டு பயல க்ஷேமமானு காட்டா அழகா நான் கேட்டதுக்காக சௌக்கியம் மட்டும் அப்புறம் ஏற்படாதோ ஆரம்பமே ரோதனம்னே என்ன காரணம் தெய்வ பலம் இல்லை குடும்பத்துல ஒரு குடும்பத்திலையும் தெய்வ பலம் இல்லை ஒரு நமஸ்காரம் ஒரு ஜபம் ஒரு தியானம் ஒரு பூஜை ஒரு ஸ்தோத்திரம் எத்தனையோ வீடுகளில் போனா இந்த கரிகாய்கள் வைக்கிறதுக்கும் இந்த தோஷம் வைக்கிறதுக்கு இருக்குமான ஒரு பொட்டி அதெல்லாம் இருக்கு பூஜை உள்ளுன்னு தனியா இல்லை என்ன பூஜை பண்றதுக்குன்னு ஒரு இடம் ஒரு தெய்வத்தை அங்க வச்சு ஒரு நமஸ்காரம் ஒரு நிவேதனம் ஒரு பிரார்த்தனை அப்படி இல்லாத பங்களா எத்தனையோ பங்களா இருக்கு அதெல்லாம் வாழும் பாம்பு வசிக்க போற இடம் அப்படி சொல்லிவிட்டார் ஏதோ பாம்பெல்லாம் சித்திக்கிற மரம் முளைக்க போற இடம் அதெல்லாம் சொல்லிவிட்டார் யாராலய திருமாவீத்தே பெரித்தாகில சம்பதா எத்தனை தங்க பிளேட் இருக்கட்டும் எத்தனை நாலு ரேடியோ ஊதட்டம் பத்து கார் கதறட்டம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் வாழும் பாம்பு சித்திக்கிற மரம் முளைக்க போற இடம் அதெல்லாம் இருக்காள் பாகவத்தில் ஒரு சாதுக்குள் போய் பாத பிரச்சாரம் பண்ணி ஆச்சமனம் பண்ணி ஒரு கோல மூர் ஆட்டிருக்க மாட்டா சில வீடுகள்ல நெல்லவா வந்திருக்க மாட்டா பூக்கு சாத்திரிக்கு டின்னர் நடக்கும் சாதுக்குள் வந்தே இருக்க மாட்டாள் அதெல்லாம் வியாழால திருமாவீட்டை பெருத்தாகில சம்பதாமே புசு மகாராஜா பகவத் அம்சம் புரிந்தனவன் சரகாதிகளை பார்த்து சொல்றாள் சனகாதிகள் சொன்னால் நாங்களும் ஒன்ன போலத்த வாழத்துக்கு தானே வருவோம் வர எல்லாருக்கும் போவோமா சங்கமக்கது சாதுனாம் உபயேஷானிச்ச சம்மதா சாதுக்கள் சாதுக்கள் தான் போவாள் பூக்கிரி சாந்திரிட்டு போவாளா போகமாட்டாள்னு சனகாதிகள் பதில் சொல்றாள் அப்படி நல்லவர்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாள் நல்லது நடந்திருக்காது ஒரு ஜபஹோமம் இருக்காது சூன்யாவசத ஆத்மாபி காலே காமை அனர்ச்சிதா மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டிலே நெல்ல போக வேண்டாமான்னு கேட்டாங்க நெல்ல ஒரு ஆகுதி ஒரு சமைத்து ஒரு அன்னம் இதை ஹோமம் பண்ணி ஒரு தேவத்தை அக்னியில ஆவாகனம் பண்ணி சாதுக்கள் வந்து மந்திரங்களை ஜபிச்சு அந்த சப்தம் வீட்டுல வந்து பரவ வேண்டாம அது சூன்யமான வீடு விட்டார் அப்படி இல்லாத வீடு எத்தனையோ நித்தியம் காவி எடுக்க போதன ஒரு நாலு சாதுக்களை கூப்பிட்டு ஒரு ஆயுஷ ஹோமம் ஒரு முத்தியஞ்சய ஹோமம் ஒரு மகாலட்சுமி ஹோமம் ஒரு புவனேஸ்வரி ஹோமம் ஒரு கணபதி ஹோமம் ஜபதாம் ஜுகதாம் செய்வ வினிபாதோ நவித்தியதே ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்ல மட்டும் நம்ம தேசத்து கவலை இல்லை என்றார் நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ ஜபஹோமங்க நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மகான்கள்லாம் சந்திர கட்ட வண்டி வண்டியா வருது அக்னியில ஹோமம் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு காமகோட்டி ஆச்சாரியா சங்கேரி பெரியவார் சக்கடபுரம் பெரியவார் எத்தனையோ மகான்கள் லோகக்ஷேமா பாப்பாளுக்கு என்ன புள்ளாட்டி பிள்ளையா உண்டாட்டியா வீடா வாசலா சாப்பாடா ஒண்ணும் இல்லை அவன் ஆகவே கிடையாது காமகோட்டி பெரியவார் உப்பே இல்லாம ஒருமுறை சுண்டைக்காயும் இந்த பாவக்காயும் பார்த்து வச்சது ஜலத்தில் போட்டு வச்சு அவ ஆகாரம் அவங்க இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்றான் அவ பொறுத்தியார சாப்பிடாதுன்னு சொல்லி வந்தவாளுக்கெல்லாம் அண்ணன் கொட்ட சொல்றாரு அவ சாப்பிட்றது இல்லை அவ அப்படி அம்பாள் உபாசிச்சுட்டு அவ என்னதுக்கு அப்படிலாம் கஷ்டப்படுறா பெரியவாள்னா லோகம் க்ஷேமமா இருக்கணும்னு வேணும் லோகக்ஷேமாத்தமா ஆச்சாரியால் மடத்தையே ஸ்தாபிச்சார் அதுக்காக பாடுபடுறாள் ஒரு பெரிய லாபம் எல்லா மடங்களும் தர்மத்தில் ஈடுபட்டிருக்காள் சைவ மடமும் பிராமண மடமும் எல்லா மடங்களும் எல்லாரும் பிரம்மங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கா பதினெட்டு கையோட கூட அம்பாள் தர்மபுரத்துல போய் பார்த்தா தெரியும் அப்படி அம்பாளை சஷ்டி பண்ணியிருக்காள் சொல்லே அஷ்டாதிசம் விஜயம் சொல்றாளே பதினெட்டு கையோட அம்பாளை பார்க்கணும்னா தர்ம மாயவரத்திலேருந்து ரெண்டு மையம் போய் பார்த்தா தெரியும் அம்பாளுடைய ஸ்வரூபம் ரொம்ப திவிரூபம் அம்பாள் அப்படி பிரகாசிக்கிறாள் என்ன இன்னைக்கு வரணும்னு எழுதினாளுங்க நான் போக முடியல அஞ்சு வரேன் எனக்கு சாத்தியம் இல்லை என்ன சொல்லிவிட்டேன் அம்பாள் அப்படி பிரகாசிக்கிறாள் பார்த்தா அந்த சந்தியை விட்டு வரணும்னே தோணாது அம்பாளே அது வந்து ஆராதிக்கிறாள் அப்படி நல்ல மடங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காள் அப்படி எல்லாம் நல்லவர்கள்லாம் இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு விதமா விவகாரம் நடந்துட்டு இருக்கு இல்லாமல் ரொம்ப தாறுமாறா போயிருக்கும் அப்படி இல்லாம இல்லாமல் இருக்கு ஆறு கிரகங்கள் சேர்ந்ததற்கு இது மாதிரி பொதுவான ஜபஹோமங்கள் பண்றதுக்கு கொடுக்கறதோட கூட தங்கள் தங்கள் வீட்டிலேயே ஏதாவது ஒரு ஜபம் ஒரு வேத பாராயணம் அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கவாறு வீட்டிலேயோ கோவிலையோ ஒரு பொது ஸ்தலத்திலையோ அது மாதிரி பண்ணணும் அதுக்கு அங்கமா கூட ஆகும் இந்த அன்னதானம் இப்ப ரத்னவாழ்ஞ்சி முப்பதாம் தேதி பண்ண போற அன்னதானம் இருக்கே இந்த சக்கிரக யோகத்தால எத்தனை ஜீவர்கள்லாம் சாப்பிட்டா அப்பாள் வித்தியாவா மணித்தீபில் இருக்கிற பராசக்தி அதனால அது மாதிரி நினைச்சுக்கிட்டு தர்மங்களை பண்ணணும் தர்மத்துக்கு அவசியம் கொடுக்கணும் ஏழைகள் முழுக்கொண்டு ஒரு பங்கு எடுத்து வச்சு கொடுக்கணும் அதனால ஏழ்மையும் போகும் கஷ்டங்களும் நீங்கும் க்ஷேமம் உண்டாகும் பின்னாடி குழந்தைகளும் க்ஷேமமா இருப்பால் நம்முடைய ஆத்மாவுக்கும் சாந்தி ஏற்படும் அது மாதிரியான முறையில் நல்ல காரியங்களை நிறைய பண்ணணும் நல்ல ஜப்பங்களை மகான்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு நிறைய லட்சக்கணக்கா ஜபிச்சு அதுக்கு தர்ப்பணங்கள்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அது மாதிரி பண்ண முடிஞ்சவாள் அது மாதிரி பண்றது முடியாதவாள் ஆறா ஜப்பகோமம் பண்ற பெரியவாழ்கிட்ட தானம் பண்றது திரவியத்தை கொடுக்கறது இப்படி பொதுவா கோட்டி ஹோமம் நடக்கிறதுக்கு இடத்துக்கு ஒத்தாசை பண்றது புண்ணியத்தை அடையுது அது மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அது சகல க்ஷேமத்தையும் அளிக்கும் துர்தரன் சொல்லி அம்பாளும் மகிஷாசுரனும் சண்டை போடுறது ஒரு அசுர பைய நடுப்புல வந்து அம்பாளோட யுத்தம் பண்ணினார் மத்தியே துர்தரா அம்பாள் மீது கொட்டினானாம் துர்தரன் மத்தியே துர்தர ஆகத்தே பரம கோபம் வந்து ஒத்தனோட சண்டை போட்டுருந்ததோ நடுப்புற வந்து பூந்து இந்த பயம் அடிச்சான் உண்மையான பல பானங்கள்னாலே அம்பாள் கோபம் வந்து துர்தரண வசம் பண்ணினாலாம் தத்தோ துர்தரத்து பபாதோர்யாம் கதா தலைவனுடைய சிகரம் கீழே விழடா போல துத்தரம் கீழே விழுந்தானா உயிர் போய் அப்படி விழுந்தானாம் துத்தரா அவன் வந்து நடப்புற அம்பாளோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சானா ത്രിശൂലത്താലെ ருஜான்னு பேரு திரிசூலத்துக்கு கணபதி மந்திரத்துல ருஜான்னு தியான ஸ்லோகத்துல வரும் அது என்னன்னு புரியாம சிரமப்படுவாள் அதுக்கு திரிசூலம்னு அர்த்தம் மகாகணபதி கையில் திரிசூலம் வச்சிருக்காளாம் பக்தாளை ரட்சிக்கிறதுக்காக சண்டி கலவு சண்டி விநாயகம் நாள் உடனே கஷ்டத்தை போக்குறது கணபதியும் அம்பாளுமா அதனால கணபதி ஹோமம் அம்பாளுடைய ஹோமம் சதச்சண்டி சாஸ்திர சண்டி கூட்டி ஹோமம் இதெல்லாம் பெரியவாள்லாம் பண்றாள் வரும் அம்பாளுக்கு உடனே கஷ்டத்தை நீக்குவள் நாம பாக்கி தெய்வத்தைன்னா நாளானதுக்கு அப்புறம் ஆயுர்வேத மருந்து மாதிரி ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டா அப்படி நாளடவுல க்ஷேமத்தை கொடுத்துட்டே இருக்கும் அது இங்கிலீஷ் மருந்து உடனே தலைவலியை போக்குறது அப்புறம் வைத்தூலி வந்தாலும் வரும் அது வர விஷயம் அன்னைக்கு போர்ந்து பாருங்க தலைவலியை உடனே போகிறது அது மாதிரி இது உடனே க்ஷேமத்தை கொடுக்குற தேவதை கணபதி அம்பாள்னா அதனால அம்பாள் திரிசூலம்னு கணபதி வச்சிருக்காராம் திரிசூலத்தாலே திரிநேத்திரனம் அகம் பண்ணினாலாம் ஜெகதம்பிகே திரிநேத்திரஞ்சகான ஜெகதூலேன திரிநேத்திரம் அவனை பார்த்துவிட்டு அந்த கண்ணூர சுரப்பையன் ஓடி வந்தானாம் பெரிய அம்பாள் இருக்கிற சிம்ம வாகனம் அம்பாள் இந்த சிங்கத்தை வந்து ஓங்கி அடிச்சானாம் அந்தகன்கிற அசுரனானவன் சிம்மம் அந்த அந்தகனை தன்னுடைய நகத்தாலேயே பூரி கிழிச்சு அப்படி அப்படி தூள் தூளா சாப்பு கொடுத்தான் சிங்கம் அப்படி பூரி சில்லு சில்லா பண்ணி சாப்பிட்டு கொடுத்தான் அந்தகனுடைய மாம்சத்தெல்லாம் தாந்தனே வினேற்றன் துர்தகன் முதலிய பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் அம்பாள் வசம் பண்றத பார்த்து மகிஷாசுரனே ஆச்சரியப்பட்டான் இப்படி கூட ஒரு வீரியம் உள்ள ஒரு ஸ்திரீ உலகத்துல இருப்படா நான் தெரியாத்தனமா பிரம்மா வரம் கேட்கிற போது புருஷாள்னாலே எனக்கு சாபுதவாதுன்னு கேட்டேன் போராத காலம் வாயில எப்படி வந்து பாருவா அப்படிலாம் கேட்டுக்கிறான் என்ன அர்த்தம் தெய்வம் ஏதாவது ஒரு வழி வச்சு கொண்டுக்கிறோம் இவன் எத்தனை காக்கட்டமே இரண்டு கசிப்பு என்னெல்லாமோ காக்கலையா ராத்திரி உதவாது பகல்ல உதவாது பூமியில் உதவாது ஆகாசத்தில் உதவாது உள்ள உதவாது வெளியில் உதவாது மிருகத்தால் உதவாது ஒரு எப்படிலாம் காட்டான் தேவதைகள்லாம் உபத்தில் வந்தாங்க வைகுண்டத்தில் போய் கதறினாள் நான் யுத்தகம் பண்றேன் போங்கோன்னாள் எனக்கு பயமா எங்களுக்கு பயமா இருக்கேன் நாள் ஏன் நாள் பிரம்மா வரணம் கொடுத்துருக்காரு அவன் பிரம்மா கொடுத்த வரணை பார்த்தா அவனுக்கு ஷாவே இல்லைன்னு தோன்றுதே அவன் கேட்ட வரனுக்கு உட்படாத ரூபமே கிடையாதுன்னு கேட்டாள் சுவாமி எங்களுக்கு தெரியலேன்றாள் எனக்கு தெரியும் நான் சுவாமி அப்படி இருக்கும் ஒரு நூறு நாள் மறுபடியும் உடனே நான் அந்த ரூபத்தை காட்டுறேன் இதை போய் வெளியில சொல்லாதீங்க மறுபடியும் அந்த பையன் தபசு பண்ணி இதை வர காக்க ஆரம்பிச்சுடுவான் திருப்பி வெளியில சொல்லாதீங்கன்னா சொல்லலைன்னா சாந்தம் சிம்மமாய் கழுத்துக்கு மேல சிம்மம் கழுத்து கீழே மானுஷமான மூர்த்தி சிரிச்சிருந்து நாமக்கல்ல பார்த்தா தெரியும் அந்த பெரிய சிம்மத்தினுடைய அடியில ஒரு சிரிச்சுன்னு ஒரு சிம்மம் ஒன்று இருக்கும் அது வைகுண்டத்துல தேவதைகளுக்கு தரிசனம் பண்ணி வச்ச ரூபமா பார்த்து தேவதை ஆச்சரியப்பட்டாளா கக்காது இப்படி ஒரு மூர்த்தி இருக்குன்னு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நானா தெய்வத்தை எதிர்க்க யாரால முடியும் பிரம்மூத்தேஷ்டம் எல்லா உலகத்துக்கும் முன்னாடி இருந்த தெய்வம் அதை எதிர்ப்பதற்கு யாரால முடியும் சுவாமி காட்டாள் ராமன் லட்சுமணன் லக்ஷ்மணா தெய்வத்தை போய் நீ புரிஞ்சுக்கலையே நீ கஷ்டி தெய்வேன சௌமித்ரே தெய்வத்தை கடைசியில அவனுடைய நிலை முனிசிபாலிட்டி வண்டியில தான் போகும் அவன் சரீரம் தூக்கத்துக்கு ஆள் இருக்க மாட்டான் தெய்வத்தை சாபக மச்சுக்கோ ரட்டுனான்னு சொன்னார் ஆள்கிட்ட பணம் காசு இருந்தா ஆறாடின்னு போடுவான் அதுல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட எடுத்து போடுவான் தூக்கிறதுக்கு ஆள் வரமாட்டான் முனிசிபாலிட்டி வண்டியில கொண்டு போய் புதைச்சு குப்பை போட்ட இடத்துல அது மாதிரி ஆயிடும் அதனால ஜாக்கிரதே நாள் சுவாமி ராமன் லட்சுமணனை பார்த்து தெய்வத்தை மறந்து விடாது சிலது தெய்வம் பண்ற காரியம் அதுல போய் நாம் ஒன்றும் எதிர்க்க முடியாது கஷ்டித் தெய்வேன சௌமித்ரே நூத்தும் உற்சாகத்தையே புமான் ஒரு புருஷன் உண்டா உலகத்துல தெய்வத்தை எதிர்த்து க்ஷேமத்தை அடையிறவன் அடையவே கிடையாது தெய்வம் தலைகளை தள்ளி போடுறது தபசா பிரபீடிதான் தெய்வமான உக்ரமான தபசு பண்ணின ஒரு அப்படி இருக்கிற போது ஒரு ஆளை பத்தி நீ சுவாமி பல தெய்வத்தை பத்தி ஸ்ரீமத் ராமாயணத்துல அதெல்லாம் வேதத்துல இருக்கிறதா தெய்வத்தை வந்து கண்டனம் போய் சமயம் சரணங்கச்ச சர்வபாவேன பாரதான்னு அப்படி தெய்வத்தினுடைய காலப்போய் போய் பிடிச்சு நமக்கு தேவை அதுதான் நம்ம ரட்சிக்கும் மனசாந்தியை கொடுக்கும் இதுக்கு மேல என்ன சுகம் வேண்டும் தெய்வபலம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது இவனே ஆச்சரியப்பட்டானும் மகிஷாசுரனே எத்தனை பெரிய ஆட்களை எல்லாம் ஒரு ஸ்திரீ கொண்டு போடுறாளே நாம் தெரியாத்தனமா போயிட்டோமே புருஷாள்னாலே ஷாவு வாண்டாம்னு காட்டோமே ஸ்திரீயும் காட்டிலே இப்ப நினைக்கிறேன் இன்னைக்கு நினைச்ச என்ன பிரயோஜனம் தாந்திரனே நிகதான் நிகதான் கஷ்டத்தையும் பொறுத்துக்கிண்டு மறுபடியும் மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்திருந்து இடத்துல ஜகாதயம் அதேங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து அம்பாளுடைய வாகனமான சிங்கத்தின் தலையில ஓங்கி அடிச்சானா ஜகாதயம் அடித்து கதையினால தன் தலையில அடிச்ச உடனே மகிஷாசுரம் உடம்பு முழுக்க பூரி ரத்தம் கொட்ட முடியா பண்ணிவிட்டான் வாக்கியால் மாதிரி உடம்பு முழுக்க வாக்கியால பண்ணி ரத்தம் கலகலான்னு கொட்டு முடியா பண்ணிவிட்டான் சிம்மோ பயங்கரமான ரூபத்தை விட்டுவிட்டு அவனும் சிங்கமாய் சிங்கத்தோட யுத்தம் பண்ணினானாம் அசுரால் ராட்சதால் இவாளுக்குன்னா இந்த மாயா மந்திரம்னு ஒரு மந்திரம் அசைச்சான்னா மூணே முக்கால் நாள் உபனிஷத் எந்தெந்த ரூபம் அணுங்கிறாலும் அந்த ரூபங்கள்லாம் கிடைக்கும் அது மாதிரி ஒரு அனுகிரகம் அது மாதிரி ஒரு தபஸ் அதனால இவனே சிம்மமாயிட்டா சிம்மமாயி அம்பாளுடைய சிம்மத்தை போய் இவன் ஒரே அடியா இவன் போற ஆரம்பிச்சான் தஞ்சகேசரிணம் சகேசரிணம் தேவி ஹரிலோப பானங்களை மேல கொட்டினாள் குட்டி அடி பொறுக்காம என்ன பண்ணினா மறுபடியும் அந்த ரூபத்தை விட்டு யானையாகானா கஜோபோத்ரமதஸ்தவாசைலசங்கம் கரே கிருத்வா சிற்றே பஜன்பிகாம் யானையை உருவெடுத்து தன்னுடைய கையினாலே துதிக்கையினாலே பெரிய மலையனுடைய சிகரங்கள் எடுத்து அம்பாள் மேல வீசுவதற்காக தூக்கி எறிஞ்சான் வெறியிற போதே அம்பாள் என்ன பண்ணினான் அப்படியே வர அந்த மலையை எள்ளெல்லாம் அப்படியே கீழே தூள் தூளாக அடிச்சு விட்டுட்டாளாம் அம்பாளாக சந்தம் खण्डानि जार जगदम्बिका जगदम्बिका மலையுடைய சிகரங்களே வெள்ளல்லாக அப்படி தூள் தூளாக அடிச்சு விட்டாளாம் புகழ்னாலே அம்பாள் அப்படி தூள் தூளா பண்ணிவிட்டு கலகலான்னு சிரிச்சாளா ஜகதம்பிகா உடனே அம்பாளுடைய சிம்மம் என்ன பண்ணிட்டு வெட்டுக்கிற அந்த யான ரூபத்தை அடைஞ்ச மகிஷாசுரன் தலையில போய் உட்கார்ந்துட்டு யானை உடைய தலையெல்லாம் நகத்தால பூர ஆரம்பிச்சு கொடுத்து உற்பகையில் விராணயாமாசரூபிணம் விகாய கஜரூபம் பார்த்தான் இந்த கஜரூபத்தை விட்டானவன் ஷரபரூபத்தை எடுத்திருந்தான் ஷரபம்னு சொல்லி சிம்மத்தையும் நடக்கும் அது சிங்கத்தையும் அடக்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு மிருகம் அந்த ரூபத்தை எடுத்துதான் Yeah. பெருமையினுடைய ரூபத்தை எடுத்துட்டானா அதனால அவன் மகிஷாசுரன் பேரு இது மாதிரி பண்ணி சிகரங்கள் எடுத்து எரியறது எத்தனை பெரிய மாடா வந்திருப்பவன் இனிமையா வந்திருக்கும் பாருங்க புச்சேன பர்வதான் மேலறிஞானம் பிரேஷயா இப்பவே ஒன்னு அவசம் பண்ணி விடுறேன் பாடுங்க நானாம் அத்தியாமி மூர்க்காதி மதமத்தாஜ்ய என்னோட சண்டை போடுறேன் அம்பாட பார்த்து நீ வந்து புத்தி உள்ளவளா இருந்தா என்னோட சண்டை போடலாமா எனக்கு தான் இருக்கணும் முதல்ல அம்பாளான உன்னை கொண்டுட்டு இந்த கபடிகளான தேவதைகளை வதம் பண்றேன் இவெல்லாம் மனித சூழ்ச்சிதானே വെച്ച് കളഞ്ഞു വിട്ട് ഒരു സ്ത്രീയെ കൊണ്ട് തന്നെ രക്ഷിച്ചുകാനേ ഒരു ആമ്പിള്ളിയാനാളാം ഏനാനേ பார்வையை போக்கி அவளை சந்தோஷமா இருக்க பண்ண வந்திருக்கேன் நாளாம்பாள் ஆகாசத்திலிருந்து அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி புஷ்பத்தை வாரி அம்பாள் மேலே இன்னும் மகிஷாசுர வதமாகல அவள் ஓடின வேகத்தை பார்த்து புஷ்பத்தை கொட்டி ஸ்தோத்திரம் பண்ணினாளாம் தேவாம் சொல்லி முடியலேன்னு விட்டார் வியாசர் எத்தனையோ ரூபத்தை எடுத்துட்டு அம்பாளை மோகிக்க பண்ணினானாம் அம்பாள் மோகத்தை அடையவளோ சோபிதான பிடிக்க முடியாது அம்பாள் திரிசூலத்தை மாறுல போட்டதே ஒரு மணி கீழே விழுந்து மூர்ச்சையா கிடந்தானா தாடி தோசம் பபா வச்சானோ எத்தனை துர்புத்தி பாருங்க அவன் பண்ணின தபசு பசு எல்லாம் தொலையணமோ இல்லையோ தொலைஞ்சாதானே அவன் அழிவன் தொலையறதுக்கு அம்பாளை போய் உதைச்சான் இல்லையா பூகுமா நிகழ்ச்சியில அவன் பண்ண தபசு காலால அடிச்சான் அடிச்சதே அவன் தபசெல்லாம் போகுது ஆயுஷும் போயிட போறது ஆமா தப்பு பண்ணினா புண்ணியத்தை எத்தனை மணினாலும் தப்பு பண்ணினா புண்ணியம் போயிடும் பாருங்க எத்தனை பெரிய பாத்திரத்துல ஜலம் வச்சாலும் ஒரு சின்ன துவாரம் இருந்தா அப்படியே கீழே ஒழுகி போயிடுதோ இல்லையோ அப்படி போயிடும் காலால போய் அம்பாள உதச்சான் காலால உதச்சுபிட்டு சிரிச்சானா ஆமா சிரிச்சானா பூர்வோபகாருணம் சப்தம் தேவானாம் பயகாரகன் ஒரே சப்தம் போட்டானா அம்பாளை காலால உதச்சுவிட்டு தேவதைகள்லாம் நடுங்கி போட்டாலாம் தேவதைகள்லாம் பூஜை பண்ற மூர்த்தி அம்பாள் பராசக்தி அவளை துஷ்டன் காலால வர உதச்சுவிட்டான் அம்பாளும் பேசாமல் இருக்காளேன்னு சப்தம் வர போட்டதே தேவதைகள் நடுங்கி போட்டாளாம் தேவான சக்கராயுதம் அதுல ஆயிரம் கம்பிகள் நடப்புற அப்படி உள்ள ஒரு பெரிய சக்கராயுதத்தை கையில எடுத்தானா இந்த பாத்தியாளான்னு கூப்பிட்டு காட்டினாளா கடைசியில அவனை ஒழிக்க போற அஸ்திரம் करे कृत्वा गालोच्चैः संस्थितम् महिषासुरम् पश्य चक्रम् मदान्धात्म तव कण्ठनिबन्धनम् पश्य चक्रम् मदान्धाद्य तव कण्ठनिगृन्दनम् பாத்தியாயுத சக்கரத்தை எல்லாம் கழுத்தா இருக்க போறது நாளாம்பாள் க்ஷணமானவர் தெரியாது ஒரு க்ஷணம் நாளாம் பஷ்ய சக்கரம் मदान्धाद्य तव कण्ठनिगृन्दनम् சக்கராயுஷத்தை எறிஞ்சாள் மகிஷாசனுடைய கழுத்தை போய் அறுத்து அப்படி தள்ளி தலை கீழே விழுந்த உடனே அவன் கபந்தம் இருக்கே தலையில்லாத உடல் அது அப்படி துடிச்சுதான் பல முகூர்த்தம் துடிச்சுதான் ஜயசப்தேவாணம் ஜயா விஜய் பவான் ஒரே ஜெயசப்தமா அம்பாளை பத்தி ஜயசப்தேவ பல அசுராலாம் ஓட ஆரம்பிச்சா ஓடுற பயங்களை எல்லாம் பசி வந்த மிருகம் மாதிரி போய் கடிச்சு சாப்பிட்டுட்டாளாம் பல பேர்களை தானவான் சிம்மமானது போய் பல அசுரால சாப்பிட்டுட்டான் அதுல மிஞ்சின பசங்க என்ன பண்ணினா சிங்கத்து வாயில அகப்படாதவன் பாத்தாளத்துக்கு ஓடி போட்டானாம் பரமானந்தத்தை அடைஞ்சாளாம் ஸ்தோத்திரம் பண்றாள் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் பிரம்மாதிகாள்லாம் அம்பாள ஸ்தோத்திரம் பண்றாள் அப்பொழுது பண்ண ஸ்தோத்திரம் தான் இந்த மகிஷாசுரம் ஸ்தோத்திரம் இருக்கே சிவரகசியத்துல போய் அந்த சமயத்துல பண்ண ஸ்தோத்திரம்னு அம்பாலும் சேர்ந்து நர்த்தனம் பண்ணினாலாம் தேவர்கள் துதிக்கிற போது நந்தினந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தி विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्दलिरादिनि वादिनि विष्णुविलादिनि जिष्णुनुते भगवति रेषिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय जय महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते முழுவுக்கு சொல்ற ஸ்தோத்திரம் இல்ல அம்பாள் இப்போ மகிஷாசுரனை வதம் பண்ணதுக்காக சொல்ற மகிஷாசுர மர்த்தினி மகிஷாசுர மர்த்தினி சொன்னா இருந்திருக்கணும்னு அர்த்தம் சொல்லுறாங்க அப்படி அர்த்தம் இல்ல இத மகிஷாசுரன் பாதாளத்திலையும் போய் கேட்டது இந்த சப்தத்தை கேட்டு மகிஷாசுரனுக்கு பரம கோபம் வந்துட்டு போய் யோஜனை பண்ணினான் தேவதைகளால இப்படி சப்தம் போட முடியாது அவள்லாம் நம்மால அடிபட்டு ஒளிஞ்சுன்னு கிடக்கு அதுகளுக்கு சக்தி இல்லை அசுரால் தானவாள் நம்ம கோஷ்டி நம்ம எதிர்க்க மாட்டானே கிமே ीत्यानि वप्रच्छस्वरजङ्गितः கேட்டு சங்கை அடைஞ்சி தங்கள் அசுரால கூப்பிட்டு தூத்தால கூப்பிட்டு காட்டானாம் ஏது இந்த குரல் இவ்வளவு பெரிய சப்தம்னு காட்டானாம் பப்ரச்ச स्वरजङ्गितः ஆளால முடியாது முடியாத இந்த சப்தத்தை யாரு போட்டாள் என்று காணானாம் யாரா இருந்தாலும் புரிஞ்சு நிறுத்தினானாம் கிரகேத்வாதம் துராத்மானம் சமீபத்துக்கு அந்த துஷ்டரை கொண்டு வானா அது ஸ்திரீயா புருஷனான்னு இவனுக்கு தெரியல அதனால யாரோ குமான்கள் தான் இப்படி சப்தி சப்திச்சிருக்கான்னு தெரிஞ்சு நினைச்சுண்டு வந்து அவளை ஏகப்பட்ட தூதர்கள் பெண்கள் அம்பாள் இருக்கிற இடத்துக்கு வந்தாள் தேவியும் சர்வாங்க சுந்தரியும் நாள் அவயவத்துக்கு அவயவம் அழகாம் அம்பாளுக்கு ஆச்சாரியா சொன்னாள் ஆனந்தலஹரின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள் ஆச்சாரியால் பத்தொன்பது ஸ்லோகம் பத்தொன்பதையும் நித்தியம் படிக்கணும் அம்பாள் நேரம் வந்து நிற்பாள் ஒரு ஸ்லோகமாவது அதுல வந்து சின்னது பெரிசு வசதி மட்டம் சொல்ல முடியாத அப்படி பண்ணியிருக்காள் பகவத்பால அவள் அம்பாளை நேரக்கண்டு அம்பாளாக ஆனவர்கள் அல்லவா அதனாலே அம்மா கண்ணை மூடிதான் உள்ள தெரியணும் கண்ணை திறந்தா எதிர்க்க நிற்கணும் எப்படி நிற்கணும் தெரியுமா பயங்கரமா நிற்கப்படாது திவ்ய ரூபத்தோட கூட வந்து நிற்கணும் நான் வேண்டபடி நிற்கணும்னா அவ வேண்டினபடி தரிசனம் ஆச்சாரியாருக்கு எப்படி கண்டேன்னா முகே நயதயுகளே கஜலகலா சதிகளே முக்திகா புறக்காஞ்சி சாதி ಋತುಕಟಿತೇ ಭಜಾ ലലാതെ കാശ്മീരം വിലസതികളെ മൗക്തികലത പുറക്കാഞ്ചി ശാഖി പൃഥുപതി തടേ അടകമയീ